திருச்சிற்றம்பலம் பட்டினத்து அடிகள் அருளி செய்த திருவிடை மருதூர் மும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் தெய்வத்தமரை செவ்வியின் மலர்ந்து வாடா போதோ மல்லர் தோட்டன வந்து சிலம்போ கழலும் அலம்ப புனைந்து கூற்றினாற்றல் மாற்றி போற்றாது வலம்புரி நெடுமால் ஏனமாகி நீளம் புக்கு ஆற்றலே நகழ தோற்றாது நிமிர்ந்து பக்தியடியவர் பச்சிலையிடினோ முக் தி கொடுத்து முன்னின்றருளே திகழ்ந்துள்ளதொரு பால் திருவடியகஞ்சேந்து மறுவில் கற்பக தொரு தளேர் வாங்கி நெய்யில் தோய்த்த செவ்வி தகி நூப்புறம் கிட பின்னோ நொந்த தேவ மடவரல் மகளேர் வணங்கு பூவீழ்த்த சின்ன பன்மலர் திடிட சிவந்து பஞ்சியும் மணிச்சம்மு எஞ்ச எஞ்ச திருவொடும் பொல்லியோ ஒரு பால் திருவடி நீல புள்ளி வாழு வாழுகேர்வேங்கை தோலின் கலிங்கோ மேல் விரி தசைத்து நச்சையிற்றவ கச்சையா பூரோது பொலிந்துளதோ ரூபால் திருவிடையிலங்கோழி அறத்த ஆடை பிரித்தமே பிரித்தமீதோரியே இறங்கு மணிமே கலை ஒருங்குடன் சாத்திய மருங்கிற்றாகோ ஒரு பால் திருவிடை செங்கணரவோ பைங்கணாமையோ கேழற்கோடோ வீழ்த்திரழக்கோ நுடங்கு நூலோ இடங்கொண்ட பொன்னைந்து தவள நீரணிந்ததோர் பவளவெற்பென்ன ஒளியுடன் திகழோ ஒரு பாலாகம் வாரோ வடமோ ஏற்பர புனைந்து செஞ்சாந்தணிந்து குங்குமம் எழுதி போற்றாமறையின் முற்றாமுகிழன உலகேழின்றோ நிலையில் தள்ளற முலையுடன் பொல்லியோ ஒரு பாலகம் அயில் வாயறவோ வயின் வயின் அணிந்து மூவிலை வேலும் பூவாய் மழுவோ தமருக பறையோ அமர்தர தாங்கே சிறந்துள்ளதொரு பால் திருக்கரம் சேரிந்த சூடகம் விளங்கிய ஆடக கழங்குடன் ஒம்மென் பந்தோ அம்மென் கிள்ளையோ தரித்தே திகழோ ஒரு பால் திருகரம் இரவியும் ஏறியோ விரவிய வெம்மையின் ஒரு பால் விளங்கோ திருநெடு நாட்டோ நவ்விமானின் தகி பாலிற் கிடந்த நீலம் போன்று கொண்டோ நேர் கோபளையே குளிர்ந்து நீரம் பயின்று எம்மனோர் கடத்த வெம்மை நோய்க்கீரங்கி உலகேழ் புறக்கோ ஒரு பால் நாட்டோ நொச்சி பூவோ பச்சை மதமும் கொன்றை போதோ மென்துணர் தும்பையோ கங்கையாரோ பைங்கண் தலையோ அறவோ மதியமோ பிறவி தொடுத்து சூடாமலை சூடி பீடு கேழு நெருப்பில் திரித்தனைய உரு கிளர் சடில மோடு நான் முகம் கரந்த பால் நிற அன்னோ காணாவண்ணோ கருத்தையும் கடந்து செணிகத்துள்ளதே ஒரு பால் முடி பேணிய கடவுட்கற்பின் மடவரல் மகளே கற்பகவனத்து பொற்பூவாகி கை வைத்து புனைந்த தெய்வமலை நீல குழல் மிசை வளையி மேல் நீ வந்து வண்டு தேனோ கிண்டு போதிழைப்ப திருவொடு பொல்லியும் ஒரு பால் திருமோடி இணைய வண்ணத்து நினைவரும் காட்சி இருவையின் ஒரு வயிற்றாகி வலப்பால் நாட்டம் இடப்பால் நோக்க வாணுதல் பாகம் நாணுதல் செய்ய வலப்பால் தீர்கரோ இடப்பால் இடப்பால்வனமூலை தை வந்து வருட மெய்மயிர் போடி தாங்கு உலகம் ஏழோ பன்முறை ஈன்று மறுதிடம் கொண்ட ஒரு தனி கடவுள்ளின் திருவடி பரவுதோ யாமேனெடுநாள் இறந்தோ பிறந்தோ இளைத்தனம் மறந்தோ சிறை கருப்பாசயம் சேரா மறித்தும் புகா வாழ்வு பெற பொருட்டே அருளும் குலனும் புகழும் திறனோ அருளும் அறிவும் அனைத்தும் ஒருவர் கருதா என்பார்க்கோ கரைமிடற்றாய் தொல்லை மருதா என்பார்க்கும் வரும் வருந்தேன் இறந்தோ பிறந்தோ மயக்கும் புலன் வழிப்போய் பொருந்தே நரகிற்புகுகின்றிலேன் புகழ் மாமருதில் பெருந்தேன் முகந்து கொண்டுண்டு பிரிதொன்றில் ஆசையின்றியிருந்தேன் இனி சென்றிரவேன் ஒருவரை யாதொன்றுமே ஒன்றினோடொன்று சென்று முகில் தடபே ஆடு குடினுடங்கோபீடு பீடு கிழுமாளிகை தெய்வ கம்மியர் கைமுயன்று வகுத்த ஓபனூர் செம்மை பூவியல் வீதி குயிலென மொழியும் மயிலியற் சாயல் மான்மறை விழிக்கும் மானார் செல்வத்து இடை மருதிடங்கொண்டிருந்த எந்தை மழுவலங்கொண்டிருந்த தோன்றல் ஆரணந்தொடரா பூரண புராண நாரணனறியா காரணக்கடவுள் சோதிச்சுடரொளியாதித்தனை பொருள் ஏகநாயக யோகநாயகையானொன்றுணர்த்துவது உளதேயான் முன்னனைந்தலை உலகத்தனந்த யோனியில் பிறந்துழிப்பிரவாது ஒன்றினோடொன்று சென்று முகில் தடவி ஆடு கொடி நொடங்கும் பிடு கிழமாளிகை தெய்வ கம்மியர் கைமுயன்று வகுத்த ஓவனூர் செம்மை பூவியல் வேதே கோயிலன மொழியோ மயிலியற் சாயல் மான்மர விழிகோ மானார் செல்வத்து இடை மறுதிடங்கொண்டு இருந்த எந்த சுடர்மழுவல்லங்கொண்டு இருந்த தோன்றல் அரணன் தொடராம் பூரண பூராண நாரணன் அறிய கரண கடவுள் சோதி சுடருளி ஆதிதனி பொருள் ஏகநாயக யோகநாயக யானொன்றுணர்த்துவது உளதேயான் முன் நனந்தலை ஓலக தனந்தயோனியில் பிறந்துழி பிறவது கரங்கென சுழன்றுழி தோன்று பொழுதின் ஈற்று துன்பத்து யாயுரு துயரமோ யானுரு துயரமோ இறக்கோ பொழுதின் அறப்பெரோ துன்பமும் யாரே அதனால் யானினி பிறத்தல் ஆற்றே நகதான்று உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பிரிதொரு நேரியின் இல்லையன் நேரிக்கு வேண்டலோ வேறு தல்லோ ஆண்டொன்றிற்படர உள்ளமொன்றுடைமை வேண்டோ மகதன்றே ஐ புல்லான் ஏவல் ஆணை வழி நின்று தானலதொன் ஒன்றை தானோ இது எனதுள்ளோ ஆதலின் இது கோடு நின்னை நினைப்பெங்கனம் முன்னம் கற்பொனையாக கடலீர் நீந்தினர் எற்பிற புலரோ இறைவ கற்போ கடத்தல் யான் பெறவோ வேண்டோ கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவோ வேண்டோ நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்கவோ வேண்டோ நஞ்சு போதே உரையை தூரகோ பூண்ட கரை கிழமிடற்று கண்ணுதலோயே கண்ணென்றோ நந்தமக்கோர் காப்பென்றோ கற்றிருக்கோ எண்ணென்றும் மூல எழுத்தென்றோ ஒன்னை மருத அப்பா என்றோ உனை வாழ்த்தாரேல் மற்றும் கருத அப்பால் உண்டோ கதி கதியாவது பிரிதியாதொன்றுமில்லை களேவரத்தின் பொதியாவது மந்தால் விழப்போமிது போன பின்னர் விதியாம் எனச் சிலர் நோவதல்லால் இதை வேண்டுனர் யார் மதியாவது மறுதன் கழலே சென்று வாழ்த்துவதே வாழ்த்தனம் என்று தாழ்ந்தவர் குதவாது தன்னுயிர் கிறங்கே மல்லுயிர் கிறங்காது உண்டி பொருட்டார் கண்டனவேகி அபியடுனர்க்கு சுவை பகர்ந்தேவே ஆரா உண்டி அகிற்றனராகி தூரா குழி தீயை தோர்த்து பாரா விழுப்பமும் குலனோ ஒழுக்கமோ கல்வியோ தண்ணீர் சிறந்த நன்மோதாளரை கோவை முன்னின்று தன் ஏவல் கேட்கோ சிறார் உரா பேசியோ பொய்யொடு புன்மை தன் புல்லர்க்கு புகன்றோ மெய்யோ மானமோ மேன்மையும் ஓரியே தன்னை தேரே முன்னையோர் கொடுத்த நன்மனை கிழத்தேயாகிய அந்நிலை சாவுழி அன் தகைமையளாயினோ மேவுழி மேவல் செல்லாது காவலோடு கொண்டோளொரு தீ உண்டி வெட்டிருப்ப எள்ளு கெண்ணை போல தள்ளாது பொருளின் அளவை போகவிட்டுள்ளோ அருளின் மடந்தைய ராகம் தோய்ந்தோ ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவையின் கற்புடை மடந்தையர் பொற்புனலி வேட்டு பிழை வழி பாரது நுழை வழி நோக்கியோ நச்சி வந்த நல்கோர் மாந்தர்த்தம் பிச்சை ஏற்படைத்த வெவ்வேறு காட்சியின் அகமலர்ந்தேவார் போல முகமலர்ந்து இனிது மொழிந்தாங்கு உதவுதலின்றி நாளோ நாளோ நாள் பல கூறித்தவர் தாளின் நாற்றல்லோ தவிர்த்து கேளிகழ்ந்து இகமோ பரமும் இல்லை என்று பயமின்றொழுகே பட்டிமை பயிற்றே மின்னின்னயத்தன் செல்வத்தை விரும்பே தன்னையும் ஒருவராக உன்னோ ஏனையோர் வாழோ வாழ்க்கையும் நனை மலர்ந்து யோஜனை கமழும் உற்பலவியில் பாசடை பரப்பேர் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வெறுப பகுவாய் வாழைகள் போர்த்தெழில் பூரியோ பொருகாவிரியோ மருதமோ சூழ்ந்த மருதவாண்ட சுருதியோ தொடரா சுருதி நாயக பக்தரு கை பின்னில் வைப்பன உதவோ முக்தி தாழ மோவா முதல்வனின் திருவடி பிடித்து பெருவரல் வீட்டு மக்களும் மனைவியோ ஒக்கலும் தீருவும் பொருளென நின்னையாதுன் அருளினை நினைந்து இந்திர செல்வமும் எட்டு விட்டு சித்தியோ வந்துழி வந்துழி மறுத்தனருதுங்கி சின்ன சீரை தொன்னல் கோவண்ண அறுத்தர் கீழொடு பெறுவது புனைது சிதவல்வோடொன்று உதவுழி எடுத்தாங்கு இடுவோர் உளரெனின் நின்ற இன்று படுதரை பாயலில் பள்ளி மேவே ஓ பாதகவெனோ அறிவையை தழியே மகவன பல்லோயே அனைத்தையும் போக்க நிற்க பார்க்கும் நின் செல்வ கடவுள் தொண்டர் வாழ்வோம் பற்றி பார்க்கின் ஒற்றனாயேற்கு கொளப்படி நீரோ அளப்பரும் தன்மை பிறளய சலதியோ இருவகை பொருளோ ஒப்பினோ துப் பீற்றாதலின் சீரடியார் தம் சீரடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாட்பழகி உடலையாக்கையோடு புடைப்பட்டு ஒழுகியவர் காற்றலை ஏவலன் நாய்த்தலை ஏற்று கண்டது காணின் அல்லதொன்றுண்டோ மற்றனக்குள்ளது பிரிதே பிரிந்தேன் நரகம் பிரபாத வண்ணோ அறிந்தேனங்க வேளம்பில் செறிந்த பொருந்த வட்டவில் பிழைத்து போந்தேன் புராணன் மருதவட்டம் தன்னுள்ளே வந்து வந்தி கண்டாயடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே சிந்தி கண்டாயரன் செம்பொற்கழல் திருமாமருதே சந்தி கண்டாயில்லையாயின் நமந்தமர்தாங்கொடுபோய் உந்தி கண்டாய் நிறைய துன்னை வீழ்த்தி உழகுவரே உழைப்பின்வார உறுதிகள் உழவோ கழப்பின்வாரா கையற உளவோ அதனால் நெஞ்ச புனத்து வஞ்ச கட்டையை வேறற அகழ்ந்து போக்கி தூர்வை செய்து அன்பென் அன்பென்பதி கோலி முன்புற மெய்யனோ மேரோபை விரித்தாங்கையமில் பத்தி தனி வித்து இட்டு விட்டு நேதல்லோ ஆர்வ தெண்ணே பாய்ச்சி நேர் நின்று தடுக்குனர் கடங்காது இடுக்கண் செய்யோ பட் தீயஞ்சினுக்கு அஞ்சியோ சென்று சாந்த வேலி கோலி வாய்ந்த பெண் ஞான பெருமொழை நந்தாது மூளைத்து கருணை இளந்தளிர் காட்டருக காபக்ரோத களையற களைந்து துழி செம்மையின் நோங்கே மெய்மயிர் போலகோ கண்ணீர் அரும்பி கடிமலர் மலர்ந்து புண்ணிய அஞ்செழு தருகாய் தோன்றி நஞ்சு பொதி கால கண்டமோ கண்ணொரு மூன்றோ தோளொரு நான்கோ முகமைந்து பவள நீரம் பெற்று தவள நீர் பூசே அருசுவையதனினோ ஒரு சுவை ஊட்டைத்தாய் காணினும் கேட்பினோ கருதினோ தரோ ஷேனுயர் மருத மாணிக்க தீங்கனே பைய பைய பழுத்து கைவர எம்மனோர்கள் இனிதினித அருந்தி செம்மாந்திருப்ப சிலரிதின் வாராது மனமெனும் புன்னத்தை வரும் பாழாக்கே காம காடு மூடி தீமை சேம் ஐம்புல வேடர் ஆரலை தொழுக இன்ப பேத்தேர் எட்டாதோட கல்லாவுணர்வேனோ புல்வாயலமர இச்சை வேத்தோகோ தொழே யானன பெயரிய நச்சு நனி மிக முளைத்து பொய்யன் கவடுகள் போக்கி செய்யோ பாவ தழை பரப்பி பூவென்ன கொடுமை அரும்பே கடுமை மலர்ந்து துன்ப பல்காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகிடை வீழ்ந்து தமக்கும் பிறர்க்கோ உதவாது இமைப்பேல் கழியும் இயற்கையோர் உடைத்து உடைமணியின்னோசை கொதுங்கி அரவம் படமொடுங்க பையவே சென்றங்கு இடை மருதரையம் புகுவது அணி இழையோர் மேலங்கன் கையம் புக வேண்டி காணீர் கதியொன்றும் கல்லீர் எழுத்தஞ்சும் வல்ல பேணே திருப்பணி பேசீர் அவன் புகழாசைப்பட்டு பூணீர் ஒரு திரசாதனோ நீரெங்கும் பூசுகிலீர் பீடீர் எளிதோ மருத பிரான்கழல் மேவுதற்கே மேபிய புன்மையேர் தொகையோ அம்மையேர் பாவிய தோலின் பரப்போ தோலிடை புகவிட்டு புதிந்த புண்ணோ புண்ணிடை ஊரு புதிர புனலோ கூறு செய்து இடையிடை நீர்க்கும் எலும்போ எலும்பிடை உடைக்கிழு மூளை விழுதோ வழுவழுத்து உள்ளிடை ஒழுகோ வழும்போ மெல்ல நின்று ஊரு புழுவின் ஒழுங்கோ நீரிடை வைத்த மலத்தேன் குவையோ வைத்து கட்டிய நரம்பேன் கையிரோ உடம்பிற்குள் பிரியாதொரு கோ பிணியோ தெரியாது இன்னது யான் என்று அறியேன் என்னை ஏத்தினும் தேடினேன் யாதினும் காணேன் முன்னோ வரை தனிவில்லார் புறத்தே அழல் ஊட்டி கண் படையாக காமனை ஒரு நாள் நுண்பொடியாக நோக்கியண்டத்து வீய அமர வீய வந்தெழுந்த தீவாய் நன் தஞ்சை திரு அமுதக்கி இருவர் தேடி பெருவர நிமிர்ந்து பலனுக்காக காலனை காய்ந்து சந்தன சரள ஷண்பக மகுள நந்தன பனத்திடை ஞாயிறு வழங்காது நவமணி முகிழ்த்த புதுவையிலேறிப்ப எண்ணருங்கோடி இருடி கணங்கட்கு புண்ணியம் புறக்கோ பொன்னே சூழ்ந்த திருவிடை மருத பொறுவிடை பாக மங்கை பங்க கங்கை நாயகனின் தெய்வ திருவருள் கை வந்து கிடைத்தலின் மாயப்படலோ கிஹிரி தூய ஞான நாட்டம் பெற்ற பெண் யானோ நின் பெருந்தன்மையோ கண்டேன் காண்டலோ என்னையோ கண்டேன் பிறரையோ கண்டேன் நின்னிலை அனைத்தையோ கண்டேன் கண்ணே நின்னை காண மாந்தர் தன்னையோ காணா தன்மையோரே ஓராதே அஞ்சழுத்தும் உன்னாதே பச்சிலையோ நேராதே நீரோ நிரப்பாதே யாராயோ எண்ணுவாருள்ளத்திடை மருதர் பொற்பாதோ நண்ணுவாம் என்னுமது நாம் நாமே இடையுள்ளவாரறிவாம் இனி நாங்கள் சொல்லலாமே மருதன் மருதவனத்தன்னம் மன்னவரை போமேலணிந்து பிழைக்கச் செய்தார் ஒரு பொட்டுமிட்டார் தாமே தளர்பவரை பாரம் ஏற்றுதல் தக்கதன்றே அன்றினர் புறங்கள் அழலிடையவிய குன்றுபளை தேத கொன்றா கொன்றத்து நுண்பொடியணிந்த என் தோல் செல்வ கையிலை நடந்தனைய உயர்நிலை நோந்தாள் பிறை செறிந்தன்ன இரு கோட்டோரு திம்மில் பால் நிற செங்கண் மால்விடைபாக சிமய செங்க செங்கோட்டிமய செல்வன் மணியன பேற்ற அணியியல் அன்னம் வெள்ளை சிறு நகை கிள்ளை பிள்ளை உயிலன பேசோ மயிலம் பேடை கதிரொளி நீலோ கமலத்து மலர்ந்தன மதரறி நெடுங்கண் மானின் கன்று வருமுலை தாங்கோ திருமார்பு வல்லே வையமேழோ பன்முறையீன்ற ஐய திருவயீற்றம்மை பிராட்டி மரப்பருஞ்செய்கை அறப்பெரு செல்வே எமையாளுடைய உமையாளங்கை கடவுட்கற்பின் மடவரல் கொழுன பவளமால்வரை பணக்கை போந்தன்னைய தழை செவி என் தோல் தலைவன் தந்தை புவலர் குடுமி சேவலம் பதாகை மலை படுத்த கொலை கிழு கூர்வேல் அமரர் தாங்கு குமரன் ததை பொருதிடம் பொன்னி பொன்னியம் பொறக்கோ மருதிடம் கொண்ட மருதவான நின்னது கூற்றம் உள்ளதோ நின்னிணைந்து எண்ணரும் கோடி இடற்பகை கடந்து கண்ணுரு சீற்றத்து கலனை வதையார் இறப்பையும் பிறப்பையும் இகந்து சிற போடு தேவராவின் கன்றன திரியான் பாவிகள் தமதே பாவையாதினேன் முறியா புழுக்கல் முப்பழங்கல்லந்த அருவை அடிசில் அட்டினி தீரோப புசியாதோரோவன் பசியால் வருந்துதல் அயினியின் குற்றமன்று வெயிலின் வைத்து ஆற்றிய தெண்ணீர் நாற்றமிட்டிருப்ப மடா ஒருவன் விடா வேட்கை தென்னீர் கூற்றோ அன்று கண்ணகன்று தேந்துளி சித்தரே பூந்துணர் தோறுமே வாலுகங்கிடப்ப சோலை கிடப்ப வெள்ளிடை வெயிலில் புள்ளிவையர் போட்டிப்ப அடிப்பெயர் திடுவான் ஒருவன் நெடிது மருந்துதல் நிழல் தீங்கன்று அன்றென்றும் மாமென்றும் ஆறு சமயங்கள் ஒன்றொடு ஒவ்வாதுரைத்தாலும் என்றும் ஒரு தனையே நோக்குவார் உள்ளத்திருக்கோ மறுதனையே நோக்கி வரும் நோக்கிற்று காமன்னுடல் பொடியாக நுதி விரலால் தாக்கிற்றரக்கன் தலை கீழ்படர்த்தன் சுடர் வடிவாள் ஓக்கிற்று தக்கன் தலை உருண்டோட ஜலந்தரனை போக்கிற்றுயர் பொன்னி சூழ்மருதாளுடை புண்ணியமே புண்ணிய புராதன புது பூங்கொன்றை கண்ணி வேந்த கையிலை நாயக காள கண் கண்டான் கந்தனை பயந்த வளரி நெடுங்கண் மலையாள் கொழுனா பூதநாத பொருவிடை பாக வேத கீத விண்ணோர் தலைவ முக்தி நாயக மூவா முதல்வர் பக் பக்தியாகி என்போடு நொச்சியாயினோ கரந்தையாயினோ பச்சிலையேட்டு பரவும் தொண்ட கருவிடை பூகாமல் காத்தருள் பூரியோ திருவிடை மருதா திரிபூராந்தக மலர்தலை உலகத்து பல பல மாக்கள் மக்களை மனைவியை ஒக்கலை ஒரியி மனையோ பிறவோ துறந்து நினைவரும் காடும் மல்லையோ போக்கு கோடையில் கை மேல் நிமிர்த்து காலொன்று முடக்கி ஐவகை நேருப்பின் அழுபத்து நின்று மாறி நாளில்லோ வார்பனி நாளில்லோ நிரிடை மூழ்கி நெடிது கிடந்தோ சடையை புன்னைந்தோ தலையை பறித்தோ உடையை தோறந்தோ உண்ணாதுழன்றோ காயோ கிழங்கோ காற்றுதிர் சருகோ வாயுவும் நீரோ வந்தன அருந்தியோ களரிலோ கல்லிலோ கண்படை கொண்டோ தளர்வுறும் யாக்கையே தளர்வி தாங்கவர் அம்மை மூக்தி அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் ஒருப்ப இங்கிவை செய்யாது யாங்களெல்லாம் பழுதின்றுயர்ந்த எழுநிலை மாடத்தும் செழுந்தாது தீர்ந்த நந்தனவனதூ தென்றலியங்கோ முன்றிலகத்தோ தண்டா தண்டாச்சித்திர மண்டபமருங்கிலோ பூவிரி தரங்க வாரி கரையிலோ மயிர்பெடையால குயிற்றிய குன்றிலோ வேண்டுழி வேண்டுழி ஆண்டாண்டீட்ட மறோ பின்னி என்ற வளரி சுமந்த விருப்புரு கட்டில் மிமிசை படுத்த ஐவகையமளே அணைமேல் பொங்க தன்மலர் கம்பழோ வெண்மடி விரித்து பட்டினுள் பெய்த பதனுண் பஞ்சின் நெட்டணையருக கொட்டைகள் பரப்பி பாயல் மீமிசை பரிபுறம் இழற்ற சாயலன்னத்தின் தளர் நடை பயிற்றே பொற்றோரணத்தையே சுற்றிய தூக்கிலன அம்மென் குரங்கின் நொம்மென் கலிங்கோ கண்ணும் மனமும் கவற்ற பண் வர இறங்கு மணி மேகலை மரங்கேர் கேடப்ப அடரவல்குல் அரும்பெறல் நூசுப்பு வாட வீங்கிய வனமுலை கதிர்ப அணியியல் கமுகை அலங்கரித்தது போல் மணியியலாரோ கதிர்விரே தோளிர் தர மணிவளை தாங்கோ அணி கெழுமென்தோள் வரிந்த சாந்தின் மீசை விரித்துமி தீட்ட உத் தரியப்பட்டு ஒரு பாலுளிர் தர வள்ளை வாட்டிய உள்ளிர காதுடு பவள தரு காத்தரள நீரை தாங்கு ஒழுகி நீண்ட கொமிழொன்று பதித்து காலன்பேலோ காமபாணமோ ஆல காலமோ அனைத்துமிட்டமைந்த இரண்டு நாட்டமோ புரண்டு கடை மேலேர்த்தர மதியன மாசரு வதன விளங்க புதுவிரை அல்லங்கள் குழன்மிசை புலியோ அஞ்சொல் மடந்தையராக தோய்ந்தோ சிந்தம்பரபிய பொன்னின் கலத்தில் அருசுவை அடிசில் வருதினி தருந்தாது ஆடினர்கென்றோ பாடினர்கென்று கின்றோ வாடினர்கின்றோ வரையாது கொடுத்தும் பொசுவன பூசியோ புனைவன புனைந்தோ தூசின் நல்லன தொடையீர் சேர்த்தியோ ஐந்து புலன்களும் ஆற ஆர்தோ மைந்தரும் ஓக்கலோ மகிழ மன மகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் ஆயினும் வகை மந்திர எழு ஐந்தோ வாயிடை மரபாது சிந்தை நின் வழி செலுத்தலே நந்த முக்தியும் இழந்தில்லோ முதல்வ அத்திரம் நின்னது பெருமை அன்றோ என்னேன் வல்லானோரோவன் கைமோ என்று எரியினோ மாட்டா ஒருவன் வாழாயெறியினோ நிலத்தின் வழ கல்லே போல் நலத்தின் வழனின் நாமம் நவின்றோரே நாமம் நவிற்றாய் மனநே நாரியர்கள் தோல் தோய்ந்து காமம் நவிற்றிக் கழிந்தொழியல்லாமோ பொருதவனத்தானே உரி போர்த்தருளும் எங்கள் மருதவனத்தானே வளைந்து வளையார் பசியின் வருந்தார் பிணியின் மதன நம்பு கிளையார் தனங்கண்டிரங்கி நில்லார் இப்பிறப்பினில் வந்தளையார் நரகினுக்கென் கடவார் பொன்னலர்ந்த கொன்றை தளையார் இடை மருதன்னடியார் அடி சார்ந்தவரே அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கோடோபினம் குறையா செல்வ மூலமோ நடுவோ முடிவோ மிகந்து காலம் மூன்றையோ கடந்த கடவுள் உளக்கடகல்லாதோன் கண கொழித்து துளகரணி மேந்த ஜோதி தனி சுட எருப்பு துளையின் இரு செவி கேட்டாது உருப்பி நின்றெழுதரோ உள்ள தோசை வைத்தனவின் வழிமறு தகத்தே தீத்த தித்தூரோ தெய்வத்தேரல் துண்ட துள்ளையீர் பண்டை வழிகின்றே அறிவில்லாரோ நரியனாற்றம் ஏனைய தன்மையோ எய்தாதேவற்றையோ தானேயாகி நின்ற தத்துவ தோற்றுவதெல்லாம் தன்னிடை தோற்றே தோற்றம் பிரிதில் தோற்றா சுடர் முனை விரிசடை மீமிசை வெண்மதி கிடபினோ இருள் விரி கண்டத்து ஏகநாயகா ஸ்ருதியோ இருவரும் தொடர்ந்து நின்றலமர மருதிடம் கொண்ட மருதமாணிக்க உமையாள் கொழு நாம் ஒரு மூன்றாகிய இமையானா காட்ட தென்தெனி நாயக அடியேனு குறை முனியாது கேண்மதி நின்னடி பண்ணியா கல்மன கயவரோடு நெடு நாட்பழகிய கொடுவினை ஈர்ப்ப கருப்பாசயமேனோ இருட்சிறையறையில் குடரென்சங்கிலே பூண்டு தொடர்பட்டு கூட்டு கூட்டுச்சீரை புழுவின் மல தழுந்தே உடனே வருந்தீ நெடுநாட்கிடந்து பல்பிணி பெயர் பேற்றல்லல் படுத்தோ தண்டலாள மிண்டி வந்தலைப்ப உதர நிருப்பேர் பதை பதை பதை தும் வதமதிகையின் மோதமத்துண்டோ கிடத்தல் நீற்றல் நடத்தல் செல்லாது இடங்குறைபாயிலின் முடங்கியிருந்தொழியேம் பகுதியில் இட்டு காவல் கொடியோரை வரை ஏவி நெடிய ஆசை தளையில் என்னைய உடலையோ பாசப்படுத்தி பையன வீட்ட பின் யானும் போந்து தீதின குழன்றும் பெரியோர் பிழைத்தோ பிறர் பொருள் வௌவியோ பரியாதோழிந்தும் பல்லுயிர் செகுத்து வேற்றோர் மனைவிய தோற்றம் புகழ்ந்தோ பொய்பல கூறியோ புல்லினம் புல்லியம் ஐவரோ கடுப்ப அவாவது கூட்டி இண்டின கொண்ட மீண்டு வந்துழி இட்டுழியிடாது பட்டுழிபடாது இந்நாளிடு கண் எய்தி பன்னாள் வாடு போக்கிடப்பேன் நெறி காணேன் நின்னை அடைந்த அடியார் அடியார்கு என்னையும் அடிமையாக கொண்டே இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டியறி வித்து இச்சிறை பிழை பித்து இனி சிறை பூகாமல் காத்தருள் செய்ய வேண்டும் தீத்திரண்டன்ன செஞ்சடையோனே சடை மேலொருத்தி சமைந்திருப்ப மேனிப்புடை மேலொருத்தி பொலிய இடையே போய் சங்கே கலையே மருதற்குத்தான் கொடுப்ப தெங்கே இருக்க இருக்கும் மருந்தின குள்ளிமையோர்களும் நான் மறையும் நெருக்கும் நெருக்கத்தும் நீளகத்து சென்று மீள ஒட்டாதிருக்கும் மறுத்தைவர் தீமையோ தீர்த்து செவ்வே மனத்தை ஒருக்கும் ஒருக்கத்தினுள்ளே முளைக்கின்ற ஒன் சுடரே சுடர்விட சூல படகினை என்றும் விடைபுகந்தேறிய விமலவென்றோ உண்ணா நஞ்சோ உண்டனை என்றோ கண்டார்காமனை காய்தனை என்றோ திரிபுறமேறித்த சிவக என்றோ கரியுரி போர்த்த கடவுளென்றோ உறக பூண்ட உறவோ என்றோ சிறகம் செந்தழல் ஏந்தினை என்றும் வலந்தரு காலனை வதைத்தனை என்றோ சலந்தரனுடலம் தடிந்தனை என்றோ அயன் சிரம் ஒரு நாள் அறிந்தனை என்றோ வியந்த வளர கனை மிதித்தனை என்றோ தக்க கண் வேள்வி தகர்த்தனை என்று உக்கிர புலியூரே ஒடுத்தனை என்று ஏனமோ மன்னமோ எட்டாதலமர வானம் கீழ்பட வளர்தனை என்றும் செழு நீர் ஞாலோ செகுத்துயிருண்ணோ அழல் விழி கூறலினை அமோக்கினை என்றோ இனையன இனையன எண்ணில் கோடி நினைவரும் கீர்த்தி நின்வையில் புகழ்தல் தொழ சிந்தையேன் சொல்லளவாதலின் அளப்பெறும் பெருமை நின் அளவிலதாயினோ ஏற்றன்பாயீர் புன்மொழி கொண்டு நின்னை நோக்குவன் ஆதலின் என்னை இடக்கண் கள்ளையாம் அல்லற்படுத்தது எழுநிலை மாடத்து செழுமுகில் செழுமுகிலுறங்க அடித்து தட்டி எழுப்புவ போல நுண்துகில் பதாகை கொண்டு கொண்டு உகைப்ப துயிலென் நீங்கி பயிலும் வீதி திருமருதமர்ந்த தெய்வ செழுஞ்சுடர் அருள் சுரந்தளிக்கும் அற்புத கூத்த கல்லாலெறிந்த பொல்லா பூத்தன் நின்னைந்தெறிந்த அதனாலன்னவன் தனக்கோமருள் பிழைத்தின்ற இன்றிருந்து நாளை இறக்கும் தொழிலுடைய புந்தலையமாக்கள் புகழ்வரோ வென்றி மழுவாளுடையான் தெய்வ மருதுடையான் நாயேனை ஆளுடையான் செம்பொன் தன்னடி அடியாயிரந்தொழிலாயின ஆயிரம் பேர் முடியாயிரம் கண்கள் மூவாயிரம் முற்றும் நீரணிந்த தொடியாயிரம் கொண்ட தோழிரண்டாயிரம் என்று நெஞ்சே படியாயிராப்பகல் தென்மருதாளியை பற்றி கொண்டே கொண்டலின் இருண்ட கண்ட தென்தோள் செவ்வானுருவீர் பையர வார்த்து சிறுபிறை கிடந்த நெறிதரு புஞ்சடை மூவா முதல்வா முக் திருக்காட்செல்வா தேவதேவா திருவிடை மருதா மாசரு சிறப்பின் வானவராடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி அயிராவண தூரை ஆடும ஆடுமப்ப கையிலாயவாடா கௌரி நாயகா நின்னருள் சுரந்து பொன்னடி பணிந்து பெரும்பதாம் பிழையாம் வரம் பல பெற்றோர் இமையானெடுங்கண் உமையாளங்கையோ மழ வாழை கட்கடத்து கை பிள்ளையோ அமரர் தாங்கும் குமரவேளோ சங்கேந்திய திருநெடுமாலோ வான்முறை படைத்த நான் முகத்தொருவனோ தாருகர் சேற்ற வீர கண்ணியோ நாவின் கிழத்தியோ பூவின் மடந்தையோ பிடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும் ஆனா பெருந்தீரல் வானோர் தலைவனோ செய்தீர்னார் கோட்ட ஐராவதமோ வாம்பரியருக்கர்த்தாம் பன்னிரவரோ சந்திரனொருவனோ செந்தி கடவுள்ளோ நிருதியும் ஏமனோ சுருதிகள் நான்கும் வருணனும் வாயுவும் இருநிதி கிழவனோ எட்டு நாகமோ அஷ்ட அட்டவசுக்களம் மூன்று கோடி ஆன்ற முனிவரும் வசிஷ்டனும் கபிலனும் அகத்தியன் தானும் தும்புரு நாரதர் என்றிரு தீரத்தரும் வித்தக பாடல் முத்திரத்தடியரோ திருதிய அன்பில் பெருந்துரை அரை பிள்ளையும் அத்தகு செல்வத்து அவமதி தருளிய சித்தமார் சிவ வாக்கிய தேவரோ வெள்ளை நீர் மெய்யில் கண் கொண்டு கள்ளன் கையில் கட்ட கட்டவிழ்பீத்தும் ஓடும் பல் நரி ஊளை கேட்டரனை பாடின என்று படாம்பல அழித்தோம் குவளை புன்னலில் தவளையறற்ற ஈசன் தன்னை ஏத்திட என் என்று காசும் பொன்னோ கலந்து தூவியோ வழிபடும் ஒருவன் மஞ்சரத்தியற்றிய செழுவிதை எல்லை தின்ன கண்டு பிடித்தலம் அவன் ஈ பிறப்பு கென்ன இடித்து கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தோம் மறுதபட்டத்து ஒரு தனி கிடந்த தலையை கண்டு தலையுற வணங்கே உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டுமென்று அடுத்தடு திறந்தோ கோயில் மூற்றத்து மிமிசை கிடப்ப வாய்த்ததென்று நாய் கட்டமிடத்தும் காபவள் துதிர்ந்த கனியுரு கண்டு வெம்புகட்கெல்லாம் விதானமைத்தோ விரும்பின கோடோக்கை பரம்பரர்க்கென்று புரிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவரோ இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே அனையவர் நேர்க்க யானோ ஒருவன் பக்தி என்பதோர் பாடுமின்றே சொத்ததாயினோ தோன்ற கடையே நின்னை இறைஞ்சிலனாயினோ எத்திலனாயினோ வருந்திலனாயினம் வாழ்த்திலனாயினோ கருதியிருப்பன் கண்டாய் பேரும நின்னுலகனைத்தோ நன்மை தீமை ஆனவை நின் செயல் ஆதலின் நானே அவையும் நலமில் வழிக்கே வழிபிழைத்து நாமெல்லாம் வந்தவா செய்து பழிபிழைத்த பாவங்களெல்லாம் பொழில் சோழ் மறுதிடத்தான் என்றொரு கால் வாய்க்கூப்ப வேண்டா கருத்திடத்தான் நில்லா கரந்து கரத்தினில் மாலவன் கண் கொண்டு நின்கழல் போற்ற நல்ல வரத்தினை ஈயும் மருதவப்பாமதி ஒன்றுமில்லேன் என்றன் சிந்தையுளாகி வெண்காடென்னும் தரத்தினுமாயது நின்னடியாம் தெய்வத்தாமரையே திருச்சிற்றம்பலம்